الحمد لله وكفى والصلاة والسلام على عباد الذين اصطفوا ما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون صدق الله مولانا உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லோருமே சுகமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்தவித கஷ்டம் இல்லாம வாழணும் எல்லோரும் இதை விரும்புகிறவர்கள் தான் நமக்கு முன்னால எவ்வளவு பேர் பிறந்திருந்தார்களோ எவ்வளவு பேர் பிறந்திருந்தாங்க எவ்வளவோ ஆயிரம் வருஷம் ஆச்சு எவ்வளவு பேர் பிறந்தாங்க போனாங்க இனி நமக்கு பின்னால எவ்வளவு பேர் பிறப்பார்களோ இப்பொழுது எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அது இந்தியாவில் இருந்தாலும் சரி இன்னொரு நாட்டில் இருந்தாலும் சரி எடைய கோட்டையில் இருந்தாலும் சரி பட்டுக்கோட்டையில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி கல்கத்தாவில் இருந்தாலும் சரி சிறிய ஊரோ பெரிய ஊரோ நகரமோ கிராமமோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ சாதாரண நாட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப வளர்ந்த உச்சகட்டத்தில் இருக்கிற விஞ்ஞானத்திலையும் வசதியிலையும் உச்சகட்டத்தில் இருக்கிற நாடுகள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதான் தான் விரும்புறாங்க சுகமா இருக்கிறது தான் விரும்புறாங்க இதுல யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா நாங்க கஷ்டப்படுறதுக்காக வேலை செய்யறோம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை சுகமாக இருக்கிறதுக்காகத்தான் வேலை செய்யறாங்க வேலை செய்து செய்து செய்து செய்து என்ன இருக்கணும் சுகம் சேரணும் காசு சேரணும் காசு மூலமா சுகம் சேரணும் பணம் சேரணும் பணம் மூலமா சுகம் சேரணும் வீடு சேரணும் வீடு மூலமா சுகம் சேரணும் வாகனம் சேரணும் வாகனம் மூலமா சுகம் சேரணும் நல்ல ஆடைகள் சேரணும் ஆடைகள் மூலமா சுகம் சேரணும் ஆக சுகம் சேரணும் சௌக்கியமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லோரும் உலகத்தில் பிறந்த அவ்வளவு பேரும் அதான் விரும்புறாங்க இது நான் சொல்றது தப்பா இருந்தா நீங்களும் சொல்லலாம் நம்ம ஊர்ல எப்படிங்க எல்லாரும் எல்லாரும் சார் நீங்களே சொல்லிடுறீங்க என்னங்க சரிதானுங்களா சொன்னது யாரும் கஷ்டப்படுறதுக்காக பாடுபடுறவங்க இல்லையே படாத பாடுபடுறாங்க என்னங்க படாத பாடுண்டா என்ன படுற பாடு ஒண்ணு படாத பாடு ஒண்ணு படாத பாடுண்டா என்ன தன்னுடைய சக்திக்கு மீறி பாடுபடுறாங்க அதான் படாத பாடு எப்படி தமிழ்ல சொல்லாங்க வேகாத வெயில் நிக்கிறான் வெயில் எப்படி வேகம் சொல்றாங்களா இல்லையா வேகாத வெயில் என்ன வேகாத வெயில் தான் என்னங்க என்ன வேகர வெயில் ஒண்ணு வேகாத வெயில் ஒண்ணு இந்து தானே வெயில் ஒண்ணு வேகாத வெயில் ஒண்ணு இதுவரை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் யோசிக்கல அது என்ன வெயில் வேகர சோறு வேகாத சோறு அப்படி கேட்டிருக்கிறோம் வெந்த சோறு வேகாத சோறுன்னு கேட்டிருக்கிறோம் வேகாத வெயில் என்ன அப்படின்னா தன்னால சகிக்க முடியாத வெயில் அர்த்தம் வேகாத வெயில்ல பாடுபடுறான்னு சொன்னா இவனால் அந்த வெயில்ல வேக முடியாது இவனுக்கு சக்தி இல்லை அவ்வளவு வெயில்ல அவன் பாடுபடுறான் எதுக்கு பாடுபடுறான் அலையறான் அலையறான் சொல்றாங்களா இல்லையா அலையறான் அலையறதுங்கிறது எதுக்கு சொல்றதுங்க அலையறங்கிற வார்த்தை எதுக்கு சொந்தம் சும்மா சொல்லுங்களேன் நீ சொல்லுங்க அது நான் எதுக்காக கேட்கிறேன் நீங்க அப்பதான் பூரா விளங்குவீங்க இப்பவே அந்த தம்பி கண்ணை மூடுறாரு இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை நான் எங்க போய் சேருவேன் எனக்கு தெரியல பாருங்க என்னையே தான் பார்க்கணும் தூக்கம் வர்ற மாதிரி இருந்தா தேசம் எந்திரிச்சு போய் மொத்தம் கழுவிக்கிட்டு அப்படி நடந்துட்டு டீ கடை இருக்கா பக்கத்துல திறந்திருக்கா இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை டீ கடை இருக்குங்க நிறைய இருக்கா அதனால மனிதன் படக்கூடிய பாடெல்லாம் சுகமா இருக்கிறதுக்கு தான் இதுல யாருக்குமே ஆட்சேபனை இல்லை இங்கிருந்து இந்த ஊருக்காரங்க எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க இந்தியால ஊருண்டு எங்கெங்க இருக்கு அங்க எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்க போனாலும் சொல்லுவாங்க நாங்க எடை கோட்டை மெட்ராஸ்ல போய் பார்த்தா ஒவ்வொரு இடத்துல எடை கோட்டைக்காரங்க இருக்கிறாங்க ஏன் அங்க போய் பாடுபடணும் இங்கே சாதாரணமா இருந்துட்டு போயிருக்கலாமே இங்கேயே சம்பாதிச்சிருக்கலாமே இங்கே சாப்பிட்டுருக்கலாமே ஏன் அங்க போய் இவ்வளவு கஷ்டப்படணும் இனி கேட்டா வெளிநாட்டுக்கு போய் எங்க போய் சம்பாதிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போறதுன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னு சொல்ல வெளிநாட்டுக்கு போறதுன்னு பெரிய காரியம் இல்லை ஏரோப்ளான் நேரம்னா போயிடலாம் இங்க இருந்து திருச்சி போற நேரத்தில் அல்லது இங்க இருந்து மெட்ராஸ் போற நேரத்தில் இங்க இருந்து துபாய் போய் சேர்ந்துடலாம் இங்க இருந்து மஸ்கத் போய் சேர்ந்துடலாம் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை ஆனால் மூணு வருஷத்துக்கு பொஞ்சாதி பிள்ளைய கண்ணுல கூட பார்க்காம இருக்கிறது மூணு வருஷத்துக்கு பொஞ்சாதி பிள்ளை கண்ணுல கூட ஆஜியா நீங்க மறந்துட்டீங்க அதெல்லாம் கண்ணுல கூட பார்க்காம இருக்கிறது வெறும் தவால் வரும் நேரம் போன் வரும் கண்ணில் பார்த்துதான் ஆகுமாங்களா அது சாப்பாட்டை போன்ல சொல்றாங்க சாப்பாடெல்லாம் வச்சிருக்குது சரி சரி நல்லது சாப்பிட்ட மாதிரி ஆகுமா சாப்பாட்டை சாப்பிடணும் பொஞ்சாதிய பார்க்கணும் அப்பதான் பார்த்ததாக பொஞ்சாதிய போன்ல பேசி என்ன பிரயோஜனம் அஞ்சு வருஷம் சொல்றாருங்க சொல்றாரு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து மூணாவது நாள்ல வந்தேன் இப்போ மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு பிறகு போக போறாரு நிஜமாவே சொன்னது அவரு மூணு வருஷத்துக்கு மூணு நாள் குழந்தைய மூணு நாள் குழந்தைய பார்த்துட்டு வந்தவர் இப்ப போய் பார்க்க போறார் அந்த குழந்தைக்கு மூணு வருஷம் மூணு நாள் சுகானம் மூணு வருஷம் முன்னாள் குழந்தை பார்க்காம இருக்க முடியுங்களா பெத்த தகப்ப இவ்வளவெல்லாம் பாடுபடுகிறார்கள் உலகத்திலே எதற்காக பாடுபடுகிறார்கள் அல்லது நீங்கள் எதற்காக பாடுபடுகிறீர்கள் சுகமாக இருக்கிறதுக்காகத்தானே ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சுகம்னா என்னங்கிறதா புரியல சுகமா இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் புரியுது ஆனா சுகம்டா என்ன சில பேர் நினைச்சிருக்கிறாங்க அசல் மலபார் பீடியில தான் அத்தனை சுகம் இருக்குது இப்ப வரும்போது பார்த்தேன் சிகப்பு எழுத்துல போட்டிருக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதை பார்த்து தான் பார்த்தேன் வர்ற வழியில மலபார் பீடி வேற அசல் மலபார் பீடி இழுக்க இழுக்க இன்பம் தான் சுகம் அது எங்க சிகரெட்டும் பீடியும் குடிக்கிறதுனால கேன்சர் வருது சிகரெட்டு மீறி குடிக்கதா என்ன வருது கேன்சர் வருது கேன்சர் எப்படிப்பட்ட வியாதி நல்லாக்கவே முடியாது வைத்தியம் பாக்குறதுன்னு சொன்னா வைத்தியம் எல்லாம் பாக்குறாங்க கேன்சருக்கு என்ன வைத்தியம் பாக்குறாங்க கையில கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம் வைத்தியம் என்ன பார்ப்பாங்க கையவே எடுத்துருவாங்க ரொம்ப கெட்டிக்காரனுக்கு கேன்சர் வந்தா தான் செய்ய முடியும் குடல்ல கேன்சர் வந்துருச்சு பாப்பாங்க முடிய வரைக்கும் குடலை வெட்டி எடுத்துருவாங்க வெட்ட முடியாத இடத்துல கேன்சர் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது பாக்கி வெட்ட முடிச்ச இடத்துல வந்தா அந்த உறுப்பு வெட்டி எடுத்துறதுதான் வேற கேன்சருக்கு மருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல இனி நான் நினைக்கிறேன் இனிமேலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க பிறகு கேன்சருக்காக அந்த எலக்ட்ரிக் பவர் வைக்கிறாங்க அதுல அந்த கேன்சர் கிருமி சாகிறதுக்கு அந்த கிருமி சாகும் போது நல்ல கிருமி எல்லாம் சேர்ந்து செத்து போகுது இருக்க வேண்டிய நல்ல கிருமி இருக்கு அதுவும் சேர்ந்து செத்து போகுது வேற வியாதி வருது ஒரு வியாதிக்கு அவன் மருந்து கொடுத்தா ரேடியேஷன் வச்சா அஞ்சு வியாதி வருது இப்ப இவரை டாக்டர்னு சொல்றதா இவரை நோயாளின்னு சொல்றதா வைத்தியம் பார்த்தாரு டாக்டர் ஒரு வியாதிக்கு வைத்தியம் பார்த்து அஞ்சு வியாதி உண்டாக்குனாரு அவரை டாக்டர்னு சொல்லலாமா வேற ஏதாவது பேர் சொல்லலாமா டாக்டர்னு சொல்ல முடியாது சோதரர்களே சுகம்ட என்னன்னு தெரியல சில பேருக்கு அசல் மலபார் பீடியில சுகம் சில பேருக்கு ஒயின்ல சுகம் சில பேருக்கு ரன் ரம்ல சுகம் சில பேருக்கு சாராயத்துல சுகம் சில பேருக்கு வீச்சாரத்துல சுகம் சில பேருக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே போலாங்க சில பேருக்கு ஆடை போடுறதுல சுகம்டா சில பேருக்கு ஆடை அவுக்கிறதுல சுகம் பாருங்களேன் சினிமா எல்லாம் பூரா அதான் அவுத்து விட்டு பார்த்தா சுகமா இருக்குதுன்னு சொன்னா நம்ம ரோட்ல நாய பாருங்க அதை விட சுகமா இருக்கும் ஒண்ணுமே போடல ஜட்டி கூட போடல சுகமே சுகம் நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயமே சொர்க்கத்து சுகம் என்றால் என்ன இதுதான் சுருக்கமா சொல்ல போறோம் சொர்க்கத்து சுகம் உங்களுக்கு வேணுமா இந்த உலகத்திலேயே கிடைக்கும் அது எப்படி சொர்க்கத்து சுகம் இங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் இங்க கிடைக்காது சொர்க்கம் இங்க வராது சொர்க்கத்தில் இருக்கிற பொருள்கள் இங்க வராது ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிற பொருள்களுடைய நினைவு அதை நினைச்சு சுகப்படுறது எது மாதிரின்னு கேக்குறீங்களா நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கு முன்னால கஞ்சியை பார்த்து சுகப்படுற மாதிரி இன்னும் கஞ்சி குடிக்கல கஞ்சிய தொடக்கூட இல்ல சுத்தி வரை என்ன வச்சிருக்குதுங்க இந்த ஊர்ல என்னென்ன விக்குதுங்க வடை அப்புறம் என்ன விக்குதுங்க பஜ்ஜி தயிர் வடை சொல்லுங்க சொல்லி போற சொல்லுங்க சமோசா சமோசா இல்லீங்களா வந்துருங்க திண்டுக்கலுக்கு அத்தனையும் வாங்கி வச்சு அசர் தொழுதுலேருந்து சுபான் அல்லா அலமதுல்லா இருந்தா எவ்வளவு சுவாபம் கிடைச்சிருக்கும் அது ஒரு சுகம் அது உண்மையிலேயே சுகம்தான் ஹதீஸ்ல வந்திருக்கு இஸ்ஸாயிமி ஃபரஹதான் ஃபரஹத்துன் நோன்பாளிக்கிற இரண்டு சுகம் இருக்கிறது நோன்பாளிக்கு இரண்டு சுகம் ஒரு சுகம் சொன்னார்கள் ஃபரஹத்துன் இந்தல் சீத்தர் நோன்பு திறக்கும் போது ஒரு சுகம் இப்ப அந்த சுகம் சில பேருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி தான் வரும் சில பேருக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே சில பேருக்கு அவருடைய சாப்பாட்டுடைய ஆசை என்ன இருக்கு அதை பொறுத்து சில பேருக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்துடும் சில பேருக்கு அசர் தொழுதாலே வந்துடும் அங்கிருந்தே நோம்பு திறக்க திறக்க போறேன் திறக்க போறேன் திறக்கல திறக்க போறேன் நோம்பு திறக்க போறேன் சாப்பிட போறேன் சாப்பிட போறேன் சாப்பிட போறேங்கிற சொல்றோம் இது நான் சொல்லல ஹதீஸ் இது நிசாயி பரகத்தான் பரகத்தன் இந்த இந்த இங்கதான் யோசிக்கணும் ஒரு சுகம் நோன்பு திறக்கும் போது கிடைக்கிற சுகம் அது எப்படி நிச்சயமா கிடைக்குமா இல்லையா இதே போல இன்னொரு சுகம் இந்த லிகாய் ரப்பிஹி தன்னுடைய ரப்பை சந்திக்கும் போது ஏற்படுற சுகம் அப்ப என்ன அர்த்தம் எப்படி நோன்பு வச்சிருக்கிற ஆளு கட்டாயமா நோன்பு திறப்பாரோ அதே போல நோன்பு வச்ச ஆள் கட்டாயமா சொர்க்கத்தில் அல்லாவோ பார்ப்பார் அப்ப நோம்புல எவ்வளவு பெரிய சவாபுக்கு நோன்பு வைத்திருக்கிறவருக்கு அல்லாஹு இப்படி கேரண்டி கொடுத்தாங்க நீங்க நிச்சயமா அல்லாஹ் பாப்பீங்க எப்படி நீங்க நோன்பு திறக்கிறது நிச்சயமோ அதே போல அல்லாஹ் பாக்குறது நிச்சயம் நோம்பு திறக்கிற சுகம் எப்படி இங்க ஒரு சின்ன சுகம் இது அது மகா மகா மகா பெரிய சுகம் இன்ஷா அல்ல சொர்க்கத்துல கிடைக்க அல்லாஹ் பாப்போம் ஒரு மூமிக்கு ஆகப்பெரிய சுகமே அல்லாஹ் பார்க்கறது தான் நம்ம நினைச்சிருக்கோம் இதெல்லாம் சுகம்னு சொல்லி சொர்க்கத்து சுகம் இங்கேயே அல்லாஹ் பார்க்கணும் இங்கேயே எல்லாம் பார்க்கணும் பார்க்கிறவன் இல்ல பாக்குற மாதிரி அப்படி ஒரு நினைப்பு உண்டாக்கிட்டா அதுவே பாக்குறது தான் அதான் சொன்னா கஞ்சி குடிக்கவே கஞ்சி குடிக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அதுவே ஒரு சுகம் சொல்ல போனா கஞ்சி குடிக்கிறத விட கஞ்சி கஞ்சியை பாக்குறது அதை விட சுகம் சகோதரர்களே சொர்க்கத்து சுகம் நான் சொல்ல போற சொர்க்கத்து சுகம் உலகத்துல எல்லாம் சுகமா இருக்க விரும்புறாங்க ஆனா சுகம்னா என்னன்னு தெரியல இப்ப அவங்க என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்களோ அதான் சுகம் நினைக்கிறாங்க இனி ஆண்களானா இப்படி பெண்களுக்கு சுகம் என்னங்க அடுக்கி அடுக்கி வச்சிருக்கணும் சேலையா அடுக்கி வச்சிருக்கணும் நகைப்பெட்டியில நகையா வச்சிருக்கணும் போட்டது பார்த்ததில்லை உங்க ஊர்ல எப்படியோ தெரியல வீட்டில் இருக்கும்போது எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நகையெல்லாம் எப்ப போட்டிருப்பாங்க நம்ம பெஞ்சாதி நகை போட்டிருக்கிறத பார்க்கணுமானா வேற யார் வீட்டுக்காவது கல்யாண வீட்டுக்கு போகணும் நம்ம பஞ்சாதி இவர் கல்யாணமே ஆகல பாவம் ஏதோ விசேஷ காலங்களில் வேண்டாம் போடலாமே தவிர இல்லையானா பார்க்கணுமானா எங்க போகணும் அடுத்த வீட்டு கல்யாணத்துல போய் நம்ம பஞ்சாதி பாத்துக்கலாம்ப்பா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இங்க இருக்கும்போது அதெல்லாம் நகப்பட்டியில தூங்கும் அந்த நெக்லஸ் ஒன்னு இருக்கு அது மாதிரி பிறகு எங்க ஊர்ல எல்லாம் காசு மாலைன்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா நல்ல பாம்பு மாதிரி இருக்கும் பார்த்தா சுத்தி படுத்திருக்கும் நெலிஞ்சு நெலிஞ்சு நகப்பட்டி ஜக்காத்து கொடுக்காவிட்டால் இந்த நகையெல்லாம் பாம்பாக மாறும் என்று குரான்ல வந்திருக்குது அதுதான் இந்த பாம்பு யுக்வாபிஹா ஜுனூபுகும் வஜிபாகுகும் அவைகள் அவர் நெருப்பு பாலங்களாக மாறி அவர்களுடைய முகங்களிலே அவர்களுடைய முதுகுகளிலே அவர்களுடைய விழாக்களிலே சூடு போடப்படும் இதே நகைகளை கொண்டு அதனால நகை வச்சிருக்கிறதுல தப்பில் நல்லா கொடுத்திருந்தா ஹலாலானதா இருந்தா ஹராமானது வரக்கூடாது கல்யாணம் பண்றவங்க மனைவி வீட்டுல நகை கேட்டு வாங்குறது இருக்குது அது பச்சை ஹராமது கேட்டு வாங்கியிருந்தா அவங்களா மகளுக்கு கொடுத்திருந்தா அது வேற விஷயம் கேட்டு வாங்கியிருந்தா அது ஹராமம் பிறகு அதுக்கு ஜக்காத்து கொடுக்காம இருந்தா பத்தரை அரைக்கா பவுன் இருந்தா கட்டாயமா நாற்பது இருபது பங்கு ஜக்காத்து கொடுக்கணும் அதுக்கு மேல நாற்பது பவுன் இருந்தா ஒரு பவுன் ஜக்காத்து கொடுக்கணும் எண்பது பவுன் இருந்தா ரெண்டு பவுன் ஜக்காத்து கொடுக்கணும் யாரா புருஷனுக்கு வசதி இல்லை பஞ்சாதிட்ட நகை இருக்கு புருஷனுக்கு வசதி இல்லை பஞ்சாதிட்ட நகை இருக்கு நாற்பது பவுன் இருக்கு ஒரு பவுன் ஜக்காத்து கொடுக்கணும் கையில போட்டிருக்கிற வளையல ஒரு பவுன் சாதாரணமா ஒன்னு ஒன்னே கால ஒன்றை போடுவாங்க ஒன்னு வச்சுக்கிறோம் இப்ப நாற்பது பவுன் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு என்ன செய்யணும் தன்னுடைய ஒரு வளையல் எடுத்து யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும் ஜக்காத்து ஒரு வளையல முடிச்சா ஜக்காத்து கொடுக்க மனசு இருக்குல்ல நம்ம ஜக்காத்து மீறி மீறி போனா ஐம்பது பைசா அல்லது அறுபது பைசா அதுக்கு மேல ஜக்காத்து கொடுப்போங்களா எங்கேயாவது பத்து ரூபா நோட் எடுத்து கொடுத்தா அது ரம்ஜான் இருபத்தி ஏழு வரும் நாளைக்கு பார்க்கணும் ஊரா ஜக்காத்தை அள்ளி விட்டுருவான் அதோட சரி சகோதரி கெட்ட பழக்கம் இருபத்தி ஏழு அன்னைக்கு மட்டும் ஜக்காத்து கொடுக்கறது இருக்குது அப்படி இல்லை எப்பவெல்லாம் தேவையா அப்ப எல்லாம் கொடுக்கணும் இருபது ரம்சான்ல கொடுங்க அதையும் சவாபு கிடைக்கும் மற்ற நாளையும் கொடுங்க தேவை போல கொடுங்க சொல்ல வந்த சுகம்டா என்ன வெறும் நகைக்கு பேர் சுகமா சேலைக்கு பேர் சுகமா நல்ல சேலை கட்டி இருக்கிறாங்க அந்த அம்மா நல்ல சேலை கட்டி இருக்குது இவர் நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கிறார் ஆனா ரெண்டு பேருக்கு சண்டை இவர் ஒண்ணு சொல்றாரு அந்த அம்மா ஒண்ணு சொல்றது அந்த அம்மா ஒண்ணு சொல்றது இவர் ஒண்ணு சொல்றாரு வீட்டுல போன நிம்மதி இல்லை இவர் சொல்றாரு என்ன பேசுறாரு நீ இப்படித்தானே பேசுற நீங்க மட்டும் என்னாச்சு நீ மட்டும் என்னாச்சு அது மட்டும் என்னாச்சு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பட்டுச்சேலை இடத்துக்காச்சு கந்தலா இருக்கட்டும் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கட்டும் அதுக்கு பேரு சுகம் சந்தோஷம் தீன் இல்லாமல் வராது சுகம் தீன் இல்லாமல் வராது எங்க தீன் இல்லையோ அங்க சுகம் வராது வரவே முடியாது சும்மா சுகம்னு நினைச்சுக்கலாம் என்ன நினைச்சுக்கலாம் எரும மாடு எதில் படுத்து கிடக்குதுங்க வெறும் இல்லையா சேத்துல ஆனா எப்படி என்ன நினைச்சுக்கிறது ஜன்னத்தில் பிரதேச நினைச்சுக்கிறது இதே மாதிரி தான் இன்னைக்கு பாவம் செய்துட்டு சுகமா இருக்கிறதாக நினைச்சுக்கிறவங்களாம் சேத்துல எடுத்திருக்கிற நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் சொல்லிக்க அதுக்கு அது சுகம் அது எந்திரிச்சு நடக்கும்போது ஒரே சேரோட நடக்கும் ஆனா அதை பத்தி போல இல்ல அது பூரா என்ன நினைச்சுக்கோ பன்னீர்னு நினைச்சுக்கோ அதே போல சோதரர்கள் சுகம்டா என்ன அது முதல்ல விளங்கிட்டா போதும் இன்னைக்கு உலகத்துடைய பொருள்களை கொண்டு அதிலே ஹராமான பொருள்களை கொண்டு நிச்சயமாக சுகம் வரவே முடியாது பிறகு அல்லாஹுடைய உத்தரவுகளுக்கு மாறான செயல்களை செய்வது கொண்டு சுகம் வரவே முடியாது அல்லாவுக்கு மாறான பார்வையை கொண்டு சுகம் வரவே முடியாது அல்லாவுக்கு மாறானதை கேட்கறத கொண்டு சுகம் வரவே முடியாது நல்ல பாட்டு அது இந்த காலத்துல நல்ல பாட்டுன்னா என்னங்க எதுவுமே விளங்கக்கூடாது ஒரு பத்து பன்னெண்டு இந்த தாறு ட்ரம் வச்சிருக்கிறான் தாறு தாரக தாறு இருந்த ட்ரம் பத்து பன்னெண்டு வாங்கிட்டு வந்து இவன் நாலு பக்கம் தட்டுறான் அவன் நாலு பக்கம் தட்டுறான் இருக்கிறவன் எல்லாம் சேர்ந்து ஆடுறான் கேட்டா சுகம்ங்கிறான் இதைத்தான் சொன்னா நான் சேத்துல கிடக்கிறது சுகமா இது சகோதரர்களே சுகம் என்றால் என்னது விளங்கவே இல்லை அசல் சுகம் என்றால் என்ன சுகம் என்றால் என்ன ஒண்ணு இப்பவே சுகமாவும் இருக்கணும் அதுடனே இல்ல இப்ப கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்லை ஆனால் பின்னால நம்முடைய வாழ்க்கையில அது சுகம் தரணும் நிரந்தரமா இருக்கணும் உயர்ந்ததா இருக்கணும் நிரந்தரமா இருக்கணும் இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு தான் பேர் சுகம் பின்விளைவு நல்லதா இருக்கணும் அதுக்கு தான் பேர் சுகம் பின்விளைவு கெட்டதா இருந்தா அதுக்கு பேர் சுகம் இல்லை பீடி குடிக்கிறார் இப்ப சுகமா இருக்கு ஆனா பின்விளைவு கெட்டது அயலன் சுகம் இல்லை கல்லு குடிக்கிறார் இப்ப நல்லா இருக்கு ஆனா பின்னால என்ன செய்யாது குடல புண்ணாக்கிடும் பிறகு கடைசியில் வயிற்று வயிற்று பிடிச்சுக்கிட்டே அலைவான் அப்பவும் கல்லு குடிப்பான் வயிற்று பிடிச்சுக்கிட்டே அலைவான் வயிற்று வலி எதுல வந்துச்சு கல்லு சாராயம் குடிச்சு வந்துச்சு உடல் எதுல கெட்டு போச்சு மதுபானங்கள் குடிச்சு கெட்டு போச்சு பிறகும் அவன் அதை தேடுவான் அது சுகம் இல்லை பின்விளைவு கெட்டதா இருந்தா அது பேர் சுகம் இல்லை பின்விளைவு நல்லதா இருக்கணும் பின்னாலே நல்லது வரணும் வர்றது வந்து கொண்டே இருக்கணும் அது நிரந்தரமா இருக்கணும் இருந்து கொண்டே இருக்கணும் அதுக்கு பேர் சுகம் இப்ப நம்முடைய புத்திக்கு நம்முடைய அறிவுக்கு நம்முடைய உடலுக்கு நம்முடைய நாவுக்கு நம்முடைய கண்ணுக்கு இப்ப எது சுகமா தெரியுதோ அதை சுகம் நினைச்சால் அது அறியாமை அப்படி நினைக்கக்கூடாத உண்மையான சுகம் எது என்பதை விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தால நபியை அனுப்பினான் குரானை கொடுத்தான் ரசூலுல்லாய் சல்லாசன் தங்களுடைய போதனைகள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நீங்கள் ஆண்களை பெண்களே உலகத்திலே இப்படி நீங்கள் வாழுங்கள் வாழும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்குதோ ஆனால் உங்களுக்கு நிரந்தரமான சுகம் கிடைக்கும் இப்ப இருக்கிறத பார்க்காதீங்க பையனை சொல்றோம் காலையில பல்லு கூட தேய்க்க மாட்டேங்கிறான் அவனை அடிச்சு பல்லு தேய்க்க வைக்கிறோம் அவனுக்கு பல்லு தேய்க்காமே இருக்கிறதுல அவனுக்கு சுகம் குளிக்காமே இருக்கிறதுல அவனுக்கு சுகம் அவனை இழுத்துட்டு போய் குளிக்க வைக்க வேண்டியதா இருக்கு இது ஸ்கூலுக்கு போகாம விட்டு அதை விட மகா சுகம் ஸ்கூலுக்கு அவனை நாம இருந்தா அவனுக்கு என்ன சொல்லுங்க ஜாலியா சுத்துவானா அவன் என்ன சொல்றாங்க ஜாலியா சுத்துவானா அது ஒரு சைக்கிள் ஒன்று கிடைச்சிடணும் அவன் சைக்கிள் ஏறி போறதை பார்த்தா ஆம்ஸ்டாங் நிலவுக்கு போனார் பாருங்க அது மாதிரி நாம் போறது நினப்பு அவனுக்கு அது சுகம் ஆனால் தாய்க்கும் தந்தைக்கும் தெரியும் இது இவனுக்கு சுகம் அல்ல காலையில் எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும் முதல்ல பல்லு தேய்க்கணும் பல்லு தேய்க்கல என்றால் இவனுக்கு வியாதி வரும் பிறகு உடனே என்ன செய்யணும் குளிக்கணும் குளிக்கலன்னு சொன்னா உடம்பு கிட்டு போயிடும் பிறகு என்ன செய்யணும் படிக்கணும் புஸ்தகத்தை எடுக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுவும் அந்த பாக்ஸே எவ்வளவு பெருசு இருக்குங்க மில்க் பிக்கிஸ் பாக்கெட் அளவு தான் பாக்ஸே பூரா மத்தியான சாப்பாடு மில்க் பிக்கிஸ் பாக்கெட் இருக்கு பாருங்க அந்த அளவு தான் சாப்பாடு அதுல என்ன வரும் சாப்பாடு முன்னே எல்லாம் டிஃபன் கேரியன்னு சொன்னா எட்டு அடுக்கு இருக்கும் அதுல எத்தனை அடுக்கு இருக்குங்க அப்படி தூக்கிட்டு போனாலே ஒரு ஆறு உயரம் ஆறு ஆறு உயரம் இருக்கும் பந்தாவா இருக்கும் இப்ப கொண்டு போறான் அவன் புஸ்தகத்தோட புஸ்தகம் வச்சு கொண்டு போறான் அவனும் நொந்து போய் கடைசி அவனுக்கு அறிவும் நொந்து போய் அந்த பழைய தோசை காலையில சுட்ட தோசை ஏன்னா கொஞ்சம் தயிர் சோறு ஊருகா சாயந்தரம் நாலரை மணிக்கு வர்றாங்க காஞ்சு போய் வர்றான் நம்ம பெத்த பிள்ளைய நாம ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறோம் நாம குழந்தைய கஷ்டப்படுத்துறோமா சுகப்படுத்துறோமா தாய்மார்களும் தான் கேளுங்க தாய்மார்களே குழந்தை நீங்க காலையில எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் கொடுத்து காலையிலேயே அவன் சாப்பிட மாட்டாங்க நான் வீட்டுல சாப்பிடுறேன் வீட்டுல நல்லா சாப்பிட்டு போவானா இந்த போடுற போட்டிலே வேண்டாமா அம்மா தாயே நீ விட்டா போதும் என்ன நான் போறேங்கிறான் காலையில ஒழுங்கா சாப்பிடல இது மத்தியானம் கொண்டு போறதை கொடுக்கறதே அது ஒழுங்கா கொடுக்குறீங்களா ஒரு மூணு அடுக்கு நாலு அடுக்கு டிஃபன் கேரியர்ல சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையே அதான் மில்க் பிக்கிஸ் பாக்கெட் மாதிரி இருக்கு அதை கொடுத்து அனுப்புறீங்க அந்த தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பாட்டினுடைய ருசியே எது சூடா இருக்குதோ அது சூடா சாப்பிடுறதா ருசி எது ஆறி இருக்குதோ அது ஆறி சாப்பிடுறதா ருசி நம்ம ஊர்ல எல்லாத்தையும் ஆற வச்சு சாப்பிடுறதா பழக்கம் தீ கடையில கூட அப்படி தூக்குறான் பாருங்க ஃபேனுக்கு மேல வரைக்கும் தூக்கி அப்படி விட்டானா சல்லுன்னு அதுலயே பூரா ஆறி போய் தான் அந்த கிளாஸ்ல வந்து விழுகும் அதுதான் குடிச்சேன் நான் டீ குடிச்சேன்னு சொல்றது ஏன் டீ குடிச்சேன்னு சொல்றீங்க சர்பத் குடிச்சேன்னு சொல்லுங்க அதுக்கு பேர் டீயா தீண்ட சூடா இருக்கணும் சர்பத்துனா ஜில்லுன்னு இருக்கணும் நமக்கு எதையோ ஒண்ணு ஊத்தனா சரி அது மாதிரி அந்த தோசையை கொடுத்து அவன் போய் அங்க சாப்பிட்டானா இல்லையா தெரியாது சில பேர் சாப்பிடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அதை எங்க சாக்கடையில போட்டு பாக்ஸ் கழுவி கொண்டு வந்து அம்மா நான் சாப்பிட்டேன்னு சொல்றது உண்டு இப்ப இந்த குழந்தைய தாய்மார்களை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீர்களே கஷ்டப்படுத்துவதற்கா சுகப்படுத்துவதற்கா நீங்க சொல்லுங்க நம்ம அனுப்புறமே இவ்வளவு காலையில சரியா சாப்பிடல மத்தியானம் சரியா சாப்பிடல சாயந்தரம் நாலரை மணிக்கு வர்றான் வந்து என்னவோ சாப்பிடுறான் இவனை சுகப்படுத்த விரும்புறீங்களா கஷ்டப்படுத்த விரும்புறீங்களா சுகப்படுத்த விரும்புறோம் ஆனா கஷ்டமில்லப்படுறோம் இந்த கஷ்டப்பட்டா தான் பின்னா சுகம் வரும் இதே போல தொழுக வெளிப்படையில பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அஞ்சு நேரம் தொழுதாகணும் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அஞ்சு நேரம் தொழுதாக காலையில தான் சுகமா தூக்கம் வரும் தூக்கத்திலேயே சுகம் எந்த சுகங்க சுபல சுகம் வீட்லயா இருந்தாலும் சரி மதுரசாலையா இருந்தாலும் சரி யாராவது வந்து எழுப்பி விடுறவங்க எழுப்பி விட்ட பிறகு தூங்குற பாருங்க அதுக்கு பேர் தான் தூக்கமே எழுப்பி விடுறவங்க எழுப்பி விட்டுட்டு அத்தா இருக்கிறாருமான டேய் பாங்க சொல்லியா தொழுகு நேராச்சு எந்திரிச்சு வாடான்னு சொல்லிட்டு வந்து பாருங்க அதுக்கு பிறகுதான் அவன் உண்மையான தூக்கமே தூங்குறான் இல்ல அலாரம் வச்சிருக்கலாம் சில பேர் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் அடிக்கும் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாரு பாருங்க அருமையான தூக்கம் அங்கதான் தூக்கமே ஷைத்தான் என்ன செய்யறானா ஹதீச வந்திருக்கு அது ஒரு மாணவியான விஷயம் நமக்கு புரிய முடியாத விஷயம் ஆனா உண்மை இது எபூலு ஃபி சைத்தான் ஷைத்தான் அவருடைய காதிலே பீஷாப் இருக்கு இருக்கிறான் ஒண்ணுக்கு இருக்கிறானா தூங்குறவன் காதலே ஆனா ஒண்ணுக்குன்னு சொன்னா இந்த மனிதர்கள் இருக்கிற ஒண்ணுக்கு மாதிரி இருக்காது அது சைத்தானுடைய பீசாப் அது அது எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த பீசாப் எப்படி சாதாரண பையனுக்கு ஒண்ணுக்கு இருக்கும்போது ஒண்ணுக்கு இருந்த சில பேர் பெட்லயே ஒண்ணுக்கு இருந்தாங்கல்ல இருந்து பழக்கம் இல்லைங்களா இல்ல நம்ம வீடுகளில் பையனுகளை பார்த்து பழக்கம் இல்லைங்களான்னு அவனுக்கு ஒண்ணுக்கு இருக்கும்போது அவனை கேளுங்க எப்படி இருக்குது அந்த கஷ்ட நேரத்தில் அது வெளியே வரும்போது சூடாத்தான் இருக்காது நல்லா அந்த சூடா வெளியே வரும்போது சுகமா இருக்கும் இதமா இருக்கும் அவனுக்கு அப்படியே மேல மேல போவான் மூத்திரம் வெளியே வர வர அவனுக்கு என்ன இருக்கும் சுகம் கூடும் அது ஜில்லிப்பு தட்டும் போதுதான் தெரியும் ஆஹா என்னமோ ஆபத்து நடந்திருக்கு அது வரைக்கும் தெரியாது இதே மாதிரி தான் சைத்தான் ஒண்ணுக்கு இருக்கிறான் எபோலிஃபி உதுனிஹி இவன் சுகமா தூங்குறாங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான் ஏழரை மணிக்கு எந்திரிச்சு கேட்கிறான் மணி ஏழரை ஆயிருச்சான் ஏழுக்கு பிறகு ஏழரை தான் ஆகும் ஏழுக்கு பிறகு ஆறரை ஆகும் அஞ்சு நேரம் தொழுகணும் தூக்கம் வரும் அந்த நேரத்தில் அல்லாவே அப்படித்தான் வச்சிருக்கிறான் எல்லாத்த விட சுகமா தூக்கம் வர்ற நேரம் ஃபஜர் நேரம் தான் அந்த நேரத்துல தூக்கத்தை பத்தி எந்திரிச்சு வரணும் வெளிப்படையில பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் எப்படி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது வெளிப்படையில பாக்குறது கஷ்டமா இருக்குதோ ஆனால் உண்மையில அவனை சுகப்படுத்துறோமோ அதே போல சுகம் இதுதான் சகோதரர்களே நாம் அந்த நேரத்தில் எந்திரிச்சு பஸ் இதுக்கு வரணும் சரி பிறகு கடையில போனோம் வியாபாரம் போனோம் தொழிலுக்கு போனோம் உத்தியோகத்துக்கு போனோம் என்ன செய்யறோமோ செய்யறோம் அங்க போகும்போதே நம்ம முறைப்படி போகணும் ஆண்களுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா எப்படி இருக்கணும் ஆண்கள் தான் எப்படி இருக்கணும் ஆண்களுக்குன்னு ஒரு முறை அல்லா கொடுத்திருக்கிறான் அந்த முறை ஆண்கள் டிரெஸ் எப்படி அணியணும் பெண்கள் டிரெஸ் எப்படி இருக்கணும் அல்லாஹத்தில முறை சொல்லி இருக்கிறான் உங்களுடைய அவயவங்களை மறைச்சிருக்கணும் மறைக்க வேண்டியது எல்லாத்தையும் மறைச்சிருக்கணும் எல்லா டிரெஸ்ஸும் போட்டிருக்கிறீங்க ஆனா அமைப்பெல்லாம் வெளியே தெரியுது உடல் அமைப்பு பூரா வெளியே தெரியுதுன்னா நீங்க டிரெஸ் போட்டாலும் போடாத மாதிரி தான் காசியாத்துன் ஆரியாத்துன் ருப்ப காசியாத்தின் ஆரியாத்தும் எத்தனையோ ஆடை அணிந்தவர்கள் ஆடை அணிந்த பெண்கள் அவர்கள் நிர்வாணிகள் அவர்களுடைய அமைப்பு வெளியே தெரியுமானால் உடல் அமைப்பு வெளியே தெரியுமானால் அவர்கள் நிர்வாணிகள் அதே போல ஆண்களுக்கு அதே தான் சகோதரர்களே நம்ம அடி ஆடை அணியறதோ நான் என்ன இருக்கணும் லூசா இருக்கணும் டைட்டா போட்டுக்கிட்டு உடல்லாம் வெளியே தெரியுது அமைப்பெல்லாம் வெளியே தெரியுது கை தெரியுது நெஞ்சு தெரியுது முதுகு தெரியுது கால் தெரியுது எல்லாத்துடைய அளவு தெரியுதுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஆடை இல்லை இந்த காலத்துல என்னென்னவோ வச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு அதே மாதிரி ஆடையினா எல்லாம் மறைச்சிருக்கணும் எந்த பாகம் வெளியே தெரியக்கூடாது சரி இந்த மாதிரியில் வெளியே போனோம் வெளியே போறதுக்கு பிறகு வியாபாரம் செய்யுங்க தொழில் செய்யுங்க யார் வேண்டாம்னு சொன்னது வகுத்தாலை லீமா அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு ஆகிரத்தை தேடுங்கள் ஆனா ஆகிரத்தை தேடுங்க துனியாவை விடுங்கன்னு சொல்லலை ஆகரத்தை நல்லாக்குங்கன்னு சொன்ன அல்லா துனியாவை கெடுத்துக்குங்கன்னு சொல்லல வல அத்தன் ச நசீபக்கம் என்ன துனியா உங்களுடைய துனியாவுடைய பங்கையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் துனியாவுடைய பங்கை எடுத்துங்க மல் ஹரம சீனத்தல்லா இல்லத்தை அகரஜிலே வாதி நம்முடைய அடியார்களுக்காகவே அல்லாஹு இந்த உலகத்தில் உண்டு பண்ணி இருக்கிற நல்லவைகளை வேண்டாம் என்று யார் சொன்னது ஹராம் என்று யார் சொன்னது சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்ல துணி உடுத்துங்க நல்ல அழகா இருங்க ஆனா அழகுனா எதுன்னு புரிஞ்சுக்குங்க சுகந்தா எதுன்னு புரிஞ்சுக்குங்க அல்லாத்தன் நசீபக்க மின துனியா உங்களுடைய துனியாவுடைய நசீபை விட்டுறாதீங்க மறக்காதீங்க மறந்துடாதீங்க நீங்க ஆகிறத்து தர்றேன் தர்றேன்னு சொல்லி துனியாவும் மறந்துடாதீங்கன்னு சொல்லலாம் துனியாவும் வச்சுங்கன்னு சொல்லலாம் சொல்லலாம் எங்க சொன்னா துனியா வேண்டாண்டு துனியாவும் இருக்கணும் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் வியாபாரம் செய்யுங்க உத்தியோகம் செய்யுங்க தொழில் செய்யுங்க என்ன வேண்டுமா செய்யுங்க ஆயிரத்துக்கு செய்யுங்க பத்தாயிரத்துக்கு செய்யுங்க பத்து லட்சத்துக்கு செய்யுங்க பத்து கோடிக்கு செய்யுங்க பத்து மில்லியனுக்கு செய்யுங்க பத்து பில்லியனுக்கு செய்யுங்க முடிஞ்சா செய்யுங்க அல்ல கொடுத்திருந்தா செய்யுங்க ஆனால் ஹலாலா செய்யுங்க நேர்மையா செய்யுங்க நீதியா செய்யுங்க உண்மையா செய்யுங்க லஞ்சம் வேண்டாம் வட்டி வேண்டாம் அபகரிக்குதல் வேண்டாம் அடுத்தவங்க சொத்து வேண்டாம் நியாயமா செய்யுங்க நியாயமா இந்த காலத்துல செய்ய முடியலீங்களே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க அது அல்லாவோட போராடுறது அது வைங்க பல பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம் அஜரத்தை நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா இந்த காலத்துல பொய் சொல்லாம முடியலீங்களே பொய் சொல்லாம முடியலீங்களே சொன்னா நம்ம ஈமான் போயிடும் சகோதரர்கள் ஏன் முடியாது நான் ஈமான் கொண்டவன் அல்லாஹ் உண்மை கொண்டுதான் வெற்றி தருவான் பொய்யை கொண்டு அழிவுதான் தருவான் என்று நான் ஈமான் கொண்டவன் என்னுடைய அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டவன் இப்ப நான் சொல்றேன் உண்மையை கொண்டு இந்த காலத்துல வெற்றி இல்ல பொய்யை கொண்டுதான் வெற்றி கிடைக்கும்டா அல்லாஹ் ஒரு போராட்டமா இல்லையா வேணுமா நான் போராடி பாருங்க யார் ஜெயிக்கிறது அல்லாவா நீங்களான் சோழே இன்னைக்கு அல்லாஹு முஸ்லிம்களை தோற்கடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் காரணம் என்ன முஸ்லிம்களே சொல்லுகிறார்கள் இந்த காலத்துல அதெல்லாம் முடியாது இந்த காலத்துல பின் எந்த காலத்துல முடியும் எல்லா காலத்தையுமே அல்ல சொன்னது முடியும் அதனால வியாபாரமோ தொழில உத்தியோகமோ நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா செய்யல போய் சொல்லணும் நீங்க சொல்ற அது நியாயம் என் நியாயம் நீங்க சொல்ற அளவுக்கு பெருசா வியாபாரம் செய்யணும் நீங்க சொல்ற அளவுக்கு ஆழமா வியாபாரம் செய்யணும் நீங்க நினைக்கிற அளவுக்கு அகலமா உசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasul book centre Rasul book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமுரசு ஹாஜி நாகூர் ஈ எம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் தான் Rasul book centre Rasul book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five வட்டி இல்லாம செய்ய முடியாது லஞ்சம் கொடுக்காம செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களே என்ன அர்த்தம் அவங்க நினைக்கிற மாதிரி அகலமா வேண்டாங்க அகலம் எல்லாம் வேண்டாங்க சின்னதா செஞ்சா போதும் நம்ம சாப்பாட்டுக்கு தானே வேணும் நம்ம பையன் சாப்பாட்டுக்கு அல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க நம்மளே சேர்த்து வச்சுட்டு போக வேண்டியது இல்லைங்க சேர்த்து வச்சா தப்பு ஆனா நம்ம சேர்த்து வச்சதுன்னா பையனுக்கு கிடைச்சிருங்கிறது அவசியம் இல்லைங்க எத்தனையோ தகப்பனார் சேர்த்து வச்சுட்டு போனார் பையனையே காணாமங்க பையன் பிச்சை எடுக்கிறானுங்க தகப்பனார் லட்சம் இல்ல கோடி சேர்த்து வச்சுட்டு போனாரு சரித்திரம் இல்லைங்களா அப்படி வயசானவங்களுக்கு தெரியுமே தகப்பனார் இருக்கிற காலத்துல சேர்த்து வச்சுட்டு போனாருங்க இப்ப என்ன இல்ல பையன் ஓட்டாண்டியா இருக்கிறான்கள தகப்பனார் ரோட்ல என்ன செய்துகிட்டு இருந்தாருங்க கருவாடு வித்துக்கிட்டு இருந்தாருங்க இன்னைக்கு அவன் என்ன செய்யறாங்க கருவாடு எக்ஸ்போர்ட் பண்றாங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாருங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாருங்க அவங்க தகப்பனார் இருக்கிற காலத்துல அட்ரஸே இல்ல இன்னைக்கு அட்ரஸ் அவர் ஒருத்தர் தான் அட்ரஸ் மற்றவர் அட்ரஸ் இல்ல சேர்த்து வச்சதுனால கிடைச்சு போயிருமா அப்படி ஒண்ணு இல்லை அல்ல யாருக்கு கொடுக்கிறாரா கொடுப்பான் சேர்த்து வைங்க இல்லை ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்காக பொய் சொல்லுங்கிறது என்ன கட்டாயம் சேர்த்து வைக்கிறதுக்கா வட்டி வாங்கணுங்கிறது என்ன கட்டாயம் சேர்த்து வைக்கிறதுக்காக வட்டி வாங்கி வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பெருசா செஞ்சு அதுல நிறைய காசு வச்சு நம்மளா சாப்பிட போறோம் எங்க நாம சாப்பிடறது அவ்வளவுதான் சாப்பிட முடியும் சில பார்த்திருக்கவங்க எவ்வளவு சாப்பிட நோம்பு தரதுட்டு எவ்வளவு சாப்பிடுவான் சாப்பிடணுங்கிற ஆசை என்னவோ நிறைய இருக்கு ஆனா சாப்பிட முடியுதுங்களா முடியறது இல்லை கொஞ்சம் கஞ்சி குடிச்சா அதுலயே வயிறு நம்பிடும் மகிழ்ச்சி தொழுகும் போதே கஞ்சி இங்க வருது தொண்டைக்கு வருது சரி அடுத்து போய் வீட்டுல போய் சாப்பிடலாம்னு பார்த்தா இப்பதானே கஞ்சி கொடுத்தா என்ன சாப்பிடுறது இனிமே தராவி தொழுவு போன அங்க போய் எப்படி குனிஞ்சு நிமிடுறது அதனால சாப்பாடு வேண்டாம்னு தோணும் அப்படி தோணுங்களா சரி தராவி தொழுதுட்டு போய் சாப்பிடலாம்னு பார்த்தா இப்ப சாப்பிட்டா அப்புறம் சகர் எப்படி சாப்பிடுறது அதனால இப்ப வேண்டாம்னு தோணும் சகர் நேரத்துல இருந்து சாப்பிடலாம்னு பார்த்தா தூக்க மயக்கத்துல சாப்பாடு செல்ல மாட்டாங்க அதுக்காகத்தான் விசேஷ விசேஷமா வைக்கிறது சகர்ல சாதா காலத்துல ஒரு வீட்டுக்கு மூணாயிரம் ரூபாய் செலவாதுன்னு வைங்க ஒரு சாப்பாட்டுக்கு ரம்ஜான் காலத்தில் எவ்வளவு செலவாகுங்க சும்மா சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களா இல்ல ஆகிறது இல்லையே அதை விட கூடத்தானே ஆகும் சாப்பிட்ட நேரம் என்னவோ கம்மி சாப்பிட்டது என்னவோ கம்மி ஆனா செலவானது என்னவோ அதிகம் என்ன காரணம் ஆசை ஆசைதான் காரணம் அது நாம சாப்பிட போறது ஒரு அளவு தானுங்களே நம்ம வயிற்றுக்கு தானுங்களே அது நம்ம வயிறும் கொஞ்சம் தான் பிடிக்கும் அதுக்கு மேல உள்ள போட முடியாது இடம் இருக்கிற அளவு தான் சாப்பிட முடியும் அதுக்கு சம்பாதிச்சா போதும் தானுங்களே நிறைய வேணும் நிறைய வேணும் நிறைய வேணும் எவ்வளவுதான் நிறைய வேணும் கடைசி உங்களுடைய எல்லை எவ்வளவு எவ்வளவு இருந்தா போதும் நீங்க எவ்வளவு இருந்தா போதும் நீங்க ஒரு பத்து லட்சம் பத்து லட்சக்காரனுக்கு தாங்க நூறு லட்சத்து ஆசை வரும் ஒரு லட்சத்துக்காரனுக்கு நூறு லட்சம் ஆசை வராது பத்து லட்சக்காரனுக்கு ஒரு நூறு லட்சம் ஆசை வரும் ஒரு கோடி கிடைச்சா தான் இன்னொரு அஞ்சு கோடி கிடைச்சா தேவலைன்னு நினைப்பு வரும் என்ன கிடைக்கலோ அதுக்கு மேல ஆசை வருங்க அதாங்க ஈமான் அங்க தடை போடுது நமக்கு இருக்க வேண்டிய ஈமான் நம்முடைய தொழுகை நம்முடைய நோன்பு நம்முடைய சக்காத்து இதுவெல்லாம் நம்முடைய ஆசைக்கு தடை போடக்கூடியவைகள் நீ இதை பார்க்காத ஆகரத்தை பார் சுகம் அங்க இருக்கு அந்த சொர்க்கத்துடைய சுகம் இங்க பார்க்கணும் ஆனால் அது ஈமான்ல பார்க்கணும் தொழுகையில பார்க்கணும் நோம்புல பார்க்கணும் ஜக்காத்துல பார்க்கணும் உண்மையில பார்க்கணும் நீதியில பார்க்கணும் நேர்மையில பார்க்கணும் எது சரியோ அதுலதான் சுகம் எது சரியில்லையோ அதுல எல்லாம் கஷ்டம் அதுக்காகத்தான் அல்லாஹு தலா தீன் தந்திருக்கிறான் குரான் தந்திருக்கு எது சரியோ பண்ணி நடங்க சரிக்கு மாத்தமா சுகம் காண முடியாது நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்றது பஸ்ல ஏற போனாருங்க பஸ்ல ஏற போனார் போனா ஒரு பஸ் வந்துச்சு அரை மணி நேரமா நிக்கிறார் ஒரு பஸ் வந்துச்சு கை காட்டினாரு டிரைவரே இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு டிரைவரே எப்படி நிப்பாருங்க இவர் மொத்த பாத்துருக்கீங்களா இதுக்குதான் பரிதாபம்னு சொல்றது வெயில் வேற மத்தியானம் பன்னெண்டு மணி சரி அடுத்த பஸ் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அதுல அதுல டிரைவர் கை காட்டல ஆனா பஸ் நிக்கல டிரைவர் கை காட்டல இப்ப என்ன செய்வாருங்க பரிதாபத்து பிளஸ் பரிதாபம் சரி மூணாவது பஸ் வந்துச்சு நின்றுச்சு ஒரு நாலு பேர் ஏறினாங்க நாலு பேர் ஏறினாங்க நாலு நாலு பேர் தான் ஏறினாங்க இப்போ கண்டக்டர் சொன்னார் இடம் இல்லை உட்கார்றதுக்கு இடம் இல்லை ஸ்டாண்டிங் தான் பேர் என்ன சொல்லுவாரு ஏறுவாரா ஏறமாட்டாருங்களா முதல் ரெண்டு பஸ் போயிருக்கு ஏறிதான் ஸ்டாண்டிங் தான் சொன்னா பரவாயில்லைங்க ஏதோ ஸ்டாண்டிங் இருந்தா பரவாயில்ல ஏறிதான் அப்படியாதுங்களா இது ஒரு நேரம் இன்னொரு நேரம் போனாருங்க பஸ்ல அங்க போய் பார்த்தா உள்ள எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இடம் இருக்கு ஆனா எல்லா இடமும் எப்படி இருக்குண்டா இந்த ரெண்டு பேத்துக்கு இடையில இடையில இருக்கு மூணு பேர் சீட்ல அந்த பக்கம் ஒரு ஆளு இந்த பக்கம் ஒரு ஆளு இடையில இந்த ரெண்டு பேரும் இது எண்பது கிலோ இது எண்பத்தாறு கிலோ நம்மளும் ஒரு எழுபதுக்கு கம்மி இல்லை எங்க கொண்டு போய் இடையில போஸ்ட் பாக்ஸ்ல தபால் போட்ட மாதிரி போடுறது இனி சாமா வேற கையில வர்றவர் என்ன செய்வாருங்க இப்படி நகர்ந்துகிட்டு உள்ள போங்க பாரு இடமே இருக்காது எங்க நுழைய வந்தால ஏறி உள்ள போறது இப்ப மனசுல என்ன வரும்ங்க மனசுல என்ன வரும் இந்த பவிப்பையை ஏன் நகர்ந்து உட்கார்ந்து ஓரத்தை விட்டா நமக்கு என்ன விடலாம் விட மாட்டாங்க மனசுல பத்வா செஞ்சுக்கிட்டு போய் உட்காருவோம் இது ஒரு நேரம் சரி இன்னொரு நேரம் பஸ்ஸே காலி நீ ஏன் இருக்கிறீங்க போய் ஏறீங்க போய் ஏறி எந்த இடமா சரி அந்த ஓர இடம் கிடைச்சா போதும் உட்கார்ந்துருவீங்களா ஏதாவது ஒரு சீட்ல ஓரத்துல இடம் கிடைச்சா அப்படி உட்கார்ந்துருவீங்களா சொல்லுங்களேன் என்ன செய்வீங்க நல்ல சீட்டா பாப்பீங்க ஏன்னா விலை கொடுத்து வாங்கி இருக்கிறீங்கல்ல அப்படியே பார்த்து இது நல்லதா அது நல்லதா இங்க காத்து வருமா அங்க காத்து வருமா அது வருமா இது வருமா எல்லாம் பார்த்துட்டு ஒரு சீட்டு போய் உட்காருவார் கடைசி ஆளுதான் உட்கார்ந்த பிறகு இல்ல இது விட அது நல்லா இருக்கும் அதை விட இது நல்லா இருக்கும் அப்புறம் கடைசி பஸ் பஸ் ஃபுல்லா புறப்பட்டுச்சு இப்ப மனசுக்குள்ள நொந்துக்குவார் ஆஹா அங்க உட்கார்ந்து இருந்திருக்கலாமே விட்டுட்டமே அங்க உட்கார்ந்து இருக்கலாமே விட்டுட்டமே அங்க நல்லா இருக்குது விட்டுட்டமே இந்த ஜன்னல் நகர மாட்டேங்குது நகர மாட்டேன் நகர்த்தி நேர்த்தி பாக்கலாம் நகர மாட்டேங்குது காத்து வர மாட்டேங்குது ஆக முதல்ல போனாலும் இவர் தான் கடைசி வரைக்கும் வருத்தப்படுற ஆள் இவர் தான் இதே போலதான் சகோதரர்களே துணியால நிறைய சம்பாதிச்சவரும் இவர் தான் கடைசி வரைக்கும் வருத்தப்படுறவரும் இவர் தான் கொஞ்சமா ரொம்பவா ஸ்டாண்டிங்கா உட்கார்ந்து இருக்கிறமாங்கிறது பிரச்சனை இல்லை மனசுல இருக்கிற திருப்தி தான் பிரச்சனை மனசுல திருப்தியா இருந்தா ஸ்டாண்டிங் நிம்மதி மனசுல திருப்தி இல்ல முதலாளா உட்கார்ந்தும் நிம்மதி இல்லை மனசுதான் காரணம் பணமல்ல காரணம் ஆகையினால் அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் நடக்க முடியல இந்த காலம் ஒத்து வரலைங்கன்னு சொல்றது இருக்குதுங்க நாம் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கிறோம் இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படி இப்படி எல்லாம் வாழணும் இப்படி இப்படி எல்லாம் நம்ம அந்த அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி அதுக்குத்தான் ஒத்து வரலை நீங்க சொல்றீங்களே தவிர அல்லாஹ் சொன்னபடி சுகமாக இருக்கிறதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னபடி நடக்க முடியும் நிச்சயமா அதனால சொர்க்கத்து சுகம் இந்த உலகத்தில் கிடைக்கிறதுக்கு வழி என்ன என்று சொன்னால் அல்லாவை நம்பணும் முதல் விஷயமாக அல்லாவை நம்பணும் வேற எதையும் நம்பக்கூடாது எதுவும் எதையும் செய்யாத அல்லா மட்டும்தான் செய்வான் யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க அல்லா மட்டும்தான் செய்வான் இன்னைக்கு நமக்கு என்னென்ன நடந்து கொண்டிருக்கோ அத்தனை அல்லாவால தான் நடக்குது யாரும் நமக்கு செஞ்சு வைக்கல நம்ம சாப்பிட்டு சாப்பாட்டை ஜீரணமாக்குறது யாருங்க டைஜனா டைஜன் ஜீரணமாகலன்னு சொல்ற ஆளும் பார்த்திருக்கிறேன் நான் டைஜன் சாப்பிட்டேன் அது ஜீரணமாகலேன்னு அது ஒரு அளவுக்கு தாங்க போகும் அதுக்கு மேல போனா அது உள்ள போகாது உள்ள போய் எப்படி ஜீரணமாகுது நமக்கு தெரியுமா அது ஜீரணமான பிறகு உடல்ல கழிவுப் பொருள்கள் எல்லாம் கழிவுப் ஆகுது ரத்தமாகுது பித்தமாகுது சளியாகுது கோடையாகுது விந்தாகுது இது எல்லாம் ஆகுது நமக்கு ஏதாவது தெரியுமா நம்ம உள்ள போட்டது பருப்பு சோறு நம்ம உள்ள போட்டது வெங்காய சாம்பார் நம்ம உள்ள போட்டது இறைச்சி சிக்கன் இதெல்லாம் உள்ள போட்டோம் எல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சு ரத்தம் ஆச்சு எப்படி ஆச்சு நமக்கு தெரியாது அல்லாஹு இதே போலதான் உலகத்துல எப்படி எல்லாம் வச்சிருக்கிறானோ இதெல்லாம் அல்லதான் வச்சிருக்கிறான் நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது இந்த உலகத்தை நம்ம ரொம்ப பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை அல்லாஹ் யாரை எப்படி வைக்கிறோங்கிறது அல்லாவுக்கு தெரியும் அப்படி வச்சிருக்கிறான் யார எப்படி வைக்கிறோம் அப்படி வச்சிருக்கோம் இப்ப அல்ல எப்படி வச்சிருக்கிறானா இதுதான் நமக்கு நல்லது இதை விட மாத்தமா இருந்தா நல்லதுன்னு நினைச்சா நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரியலன்னு அர்த்தம் நல்லது கெட்டது நமக்கே புரிய முடியாது என்ன காரணம் என்னன்னு சொன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது நாளை மறுநாள் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆகையினால என்ன நடக்குங்கிறத அனுசரிச்சு அல்லாஹால உலகத்துல உலக நிர்வாகத்துக்கு சேர்த்து மொத்தத்துக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அந்த அமைப்பில் நம்மள வச்சிருக்கோம் இப்ப இருக்கிறதா நல்லது ஆண்களுக்கும் இதுதான் நல்லது பெண்களுக்கு தான் நல்லது சில பேர் கொஞ்சம் வசதி கூட இருக்கலாம் சில பேர் குறைவா இருக்கலாம் சில பேருக்கு நேரம் கூட இருக்கலாம் சில பேருக்கு நேரம் குறைவா இருக்கலாம் அவ்வளவு இருக்குங்களே சில பேருக்கு உயரம் கூட இருக்கலாம் சில பேர் உயரம் குறைவா இருக்கலாம் சில பேர் சில மாதிரி இருக்கலாம் சில சில மாதிரி இருக்கலாம் இப்ப எப்படி இருக்கிறமோ இதுதான் நல்லது விளங்கி கொள்ளணும் இப்ப எப்படி இருக்கிறமோ இதுதான் நல்லது இதுக்கு மாத்தமா இருந்திருந்தா நல்லது இல்லை இதுக்கு நான் ஒரு உதாரணம் எப்போது சொல்றது ஒரு தாய்க்கு நாலு மகன் ஒரு தாய்க்கு நாலு மகன் நாலு பேரும் வெளியே போய் வேலை செய்துட்டு வர்றவன் ஒருத்த முதல்ல வீட்டுக்கு வந்தான் பெரியவன் எல்லாத்தோட பெரியவன் வந்தா அன்னைக்கு ஏதோ ஒரு கல்யாண வீட்டுல இருந்து பிரியாணி கொடுத்து விட்டு இருந்தாங்க அந்த பிரியாணி இருந்துச்சு கொஞ்சம் தான் இருந்துச்சு ஒரு ஆள் சாப்பிடுற அளவு தான் அது வந்த உடனே இந்த மகனுக்கு எடுத்து வச்சாங்க அந்த மகன் பிரியாணி சாப்பிட்டான் சாப்பிட்டு முடியுது பிரியாணி முடிய போகுது இப்ப ரெண்டாவது மகன் வந்தான் இப்போ ரெண்டாவது மகன் வந்தான் இந்த ரெண்டாவது மகனுக்கு அந்த அம்மா சாதாரண பருப்பு சாதனாவும் சோறும் கொடுத்துச்சு பிரியாணி கொஞ்சம் இருக்கு முடியத்தான் போகுது இந்த முடியல கொஞ்சம் இருக்கு அவன் சொன்னா அம்மா எனக்கு கொஞ்சம் அந்த பிரியாணி கொடுங்க இல்ல இல்ல நீ இந்த சாதா சாப்பாடு சாப்பிடுங்க இவன் சொன்னா என்னமா அண்ணனுக்கு மட்டும் பிரியாணி எனக்கு இப்படி அநியாயம் பண்றேன் இல்ல இல்ல நீ தான் சாப்பிடு உனக்கு இதுதான் கொடுப்பேன் அவன் எவ்வளவு கஞ்சி பார்த்தா பிரியாணி கொடுக்கல சரி சாதா சாப்பாடு பசி அவனுக்கு இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் வந்தான் மூணாவது மகன் வந்தான் அவன் வந்து கேட்டா எனக்கு பார்த்தா ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டு பிடிக்க போறான் கொஞ்சம் பிரியாணி அவனுக்கு அவன்கிட்ட இருக்கு இவன்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு இப்ப அவன் எனக்கு சாப்பாடு வைங்கன்னா அந்த அம்மா சாப்பாடு கொண்டு வச்சு என்ன கொண்டு வந்துச்சு கஞ்சி கொண்டு வந்துச்சு சாதாரண கஞ்சி அரிசி கஞ்சி இந்த நோம்பு கஞ்சி இல்ல நோம்பு கஞ்சியில எல்லா வைட்டமினும் சேர்த்திருக்கு இஞ்சி பூண்டு மிளகா தக்காளி கைமா கைமா கஞ்சி இருக்குங்களா நம்ம ஊர்ல எத்தனை கிலோ போடுறது ரெண்டு கிலோ தாங்க அஞ்சு கிலோ வரைக்கும் போடலாம் ரெண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்க வேண்டியதாங்களே கரியா சாப்பிடுறது இல்லையா அதனால போதும் ரெண்டே அதிகம் தான் சாதா கஞ்சி ஒண்ணுமே இல்ல வெறும் அரிசியை போட்டு கஞ்சி ஆக்கி வச்சிருக்கா அது கொடுக்கும் அம்மா என்ன தான் அவன் பிரியாணி தின்னுகிட்டு இருக்கிறான் மூத்தவன் அடுத்தவன் சோறு சாப்பிட்டு இருக்கிறான் சாலனா ஊத்தி எனக்கு இது கூட கொடுக்குமா கஞ்சி கிடையாது இல்ல நீ இதுதான் சாப்பிடணும் உனக்கு இதுதான் கொடுப்பேன் அம்மா பிரியாணி கொடுக்காட்டா போது சாதா சாப்பாடாவது கூட வெறும் கஞ்சி குடிச்சிட்டு நான் எப்படி போய் வேலை செய்யணும் இல்ல இதுதான் உனக்கு எவ்வளவு கேட்டு பார்த்தா கொடுக்கல சரி இதெல்லாம் போட்டுங்க கடைசி பையன் வந்தான் அப்பதான் எங்க படுத்து வந்தான் அம்மா சாப்பாடுன்னா இல்ல உனக்கு சாப்பாடு இப்ப இல்ல மா பசிக்குதுன்னா இல்ல ஒண்ணு இல்லை அம்மா பிரியாணி வேணா சும்மா சோறு கிடையவே கிடையாது அட அது வேற கஞ்சியாவது கொடுமா இல்லைன்னு அந்த அம்மா ஒண்ணுமே கொடுக்கல இப்ப சொல்லுங்க இந்த அம்மா செய்தது அநியாயமா நியாயமா பொதுவா நான் அந்த மூணு பேரும் சத்தம் போடுறான் இந்த மூணு தம்பி மாதிரி சத்தம் போடுறா அண்ணனுக்கு மட்டும் பிரியாணி கொடுத்துட்டு எங்க மூணு பேரும் இப்படி பண்ணிட்டு நீ செஞ்சது அநியாயம் அம்மா செஞ்சது அநியாயம் ஆனா ஒரு புத்திசாலி வந்தார் வீட்டுக்கு நாலு பேர் சத்தம் மூணு பேர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் பெரியவன் இவனை திட்டிக்கிட்டு இருக்கிறான் இவன் அவனை திட்டிக்கிட்டு இருக்கிறான் என்னடா இப்படி எல்லாரும் சேர்ந்து அம்மாவை திட்டிட்டு இருக்கிறாங்க என்னடா ஆச்சுன்னு அவர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு கொஞ்சம் பொறுங்க வந்து அம்மாட்ட விசாரிச்சாரு ஏமா இப்படி பண்ணனே நாலு பேரும் ஓம்புள்ளே தானே எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடத்த வேண்டியதானே எல்லாரையும் ஒருத்தருக்கு மட்டும் பிரியாணி கொடுத்திருக்கிறேன் இன்னொருத்தருக்கு வெறுங்கஞ்சி கொடுத்து வச்சிருக்கிறேன் இன்னொருத்தருக்கு என்ன பசிக்குது பசிக்குது துடிக்கிறான் அது கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் கஞ்சி கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவர் பெரியவர் கேட்டார் அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க என்ன சங்கதின்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டு பேசுங்க என்னமா சொல்ற கொடுக்கறது பிள்ளைகள் எல்லாம் ஒரே மாதிரி தானே பாக்கணும் நீ என்னென்ன ஒருத்தர் ஒரு மாதிரி பாக்குறேன் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்ன என்ன இவனுக்கு ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கிறான் யாருக்கு பெரிய பையன் அவனால பிரியாணி சாப்பிட்டான் ரெண்டாவது பையனுக்கு நான் வெறும் ரசம் சோறு தான் கொடுத்தேன் காரணம் என்னடா இப்பதான் டைபாய்டு முடிஞ்சு இப்பதான் நல்லா இருக்கிறான் டாக்டர் என்ன கொடுக்க சொல்லி இருக்கிறாரு ரசம் சோறு கொடுக்க சொல்லி சரி போகட்டும் பரவாயில்ல இது செஞ்ச நியாயம் இந்த பையனுக்கு வெறும் கஞ்சி கொடுத்து வச்சிருக்கிறேன்னு அண்ணன் தொட்டு பாருங்க காய்ச்சல் எப்படி அடிக்குதுன்னு தொட்டு பாருங்க டாக்டர் சொல்லியிருக்காரு சும்மா தண்ணி ஆகாரமா கொடுங்க நான் போனா போதுன்னு கொஞ்சம் பார்லி கஞ்சி கொடுக்காம கொஞ்சம் அரிசி போட்டு நல்லா கஞ்சி வச்சு கொடுத்துருக்கிறேன் சரி கரெக்ட் இது பரவாயில்ல இந்த நாலாவது காரணத்துக்கு ஒண்ணுமே கொடுக்காம வச்சிருக்கிற இது என்ன பிரியாணி அநியாயம் இப்ப பழக்கத்தில் இல்லாம போச்சு முன்ன காலத்துல பேதிக்கு சாப்பிடற பழக்கம் இருந்துச்சு பேதிக்கு சாப்பிட்டா அன்னைக்கு எல்லாம் என்ன இருக்கணும் பேதிக்கு போய் முடிகிற வரைக்கும் ஒன்னும் சாப்பிடக்கூடாது பேதிக்கு போய் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் மோரோ தயிரோ ஊத்தி கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க அன்னைக்கு போய் அப்படித்தான் பத்தியமா இருக்கணும் இல்ல பேதிக்கு போய்கிட்டு இருக்கும் போதே சாப்பிட்டாண்டு வச்சுங்க இன்னும் கொஞ்சம் போய் பேதிக்கு போக மாட்டான் கல்ச்சர்ல போயிருவான் ஒரு கல்ச்சர்ல போய் சேர்ந்துருவான் இங்க இருக்குங்க பக்கத்துல கபிரிஸ்தான் பக்கத்துல அப்படிதான் வச்சிருப்பான் ஏன்னா பள்ளிவாசல்ல வர்றவங்களுக்கு எப்பவும் தங்களுடைய கபருடைய ஞாபகம் வரணும் நான் மௌத்தா போறவன் நான் இருக்க போறவன் இல்ல நான் மௌத்தா போக போறவன் அதனால எனக்கு உலகத்துடைய ஆசை தேவையில்லை ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தா போதும் கொஞ்சம் உயிரோடு இருந்தா போதும் என்னைக்கு இந்த கபருக்கு வரணும் இங்கதான் எங்க அத்தா இருக்கிறாரு எங்க ராதா இருக்கிறாரு இங்க ராதாவோட அத்தா இருக்கிறாரு இங்க மூதாதையர்களா இங்கதான் இருக்கிறாங்க அங்கதான் நானும் போகணும் ஆகையினால அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஞாபகம் வர்றதுக்கு தான் இங்க வரும்போதெல்லாம் என்ன செய்யணும் கபரை பாக்குறதுக்கு தான் கபிரிஸ்தான் பள்ளிவாசலோட சேர்த்து வச்சாங்க போகும்போது அநேகமான பள்ளியில நீங்க பார்க்கலாம் அநேகமான பள்ளியில வரும்போது நேரா வருவாங்க போகும்போது இப்படி கபிரிஸ்தான் வழியா போவாங்க போகும்போது சலாம் சொல்லிட்டு அங்க நின்று ஒரு பாத்தியாவை ஓதிட்டு போவாங்க ஏன் இதே மாதிரி நமக்கு எல்லாரும் ஓதட்டும் நம்மளும் இங்கெல்லாம் போக போறோங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த பழக்கமெல்லாம் விட்டு போச்சு இங்க வர்றவரே பள்ளிவாசலுக்கு வர்றவரே எப்படி வர்றாருங்க பார்லிமெண்ட்டுக்கு வர்ற மாதிரி வர்றாரு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு வர்ற மாதிரி ஜப்பான்ல போய் கையெழுத்து போட்டாருங்கல்ல இனிமேல் நாடே செழிச்சிடும் இவர் போயிட்டு ஜப்பான்ல கையெழுத்து போட்டாருங்களே இனி என்னங்க இருக்கு நாடே இழிச்சிடும் சோதர்கள் சொர்க்கத்துடைய சுகம் அல்லாஹத்தாரா இந்த உலகத்தில் வச்சிருக்கிறா ஈமான் அல்லாவிடம் வருது நான் சொல்ல வந்த தாய் செஞ்சது அநியாயமா நியாயமா தாய் செஞ்சதுதான் நியாயம் இதை விட நியாயமாக யாரும் செய்ய முடியாது இதை விட நியாயம் யாரும் செய்ய முடியாது இதே போல இந்த உலகத்தில் அல்லாஹத்தால சில பேர் அப்படி வச்சிருக்கிறார் சில பேர் இப்படி வச்சிருக்கிறார் சில பேர் இப்படி வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தர் நொந்துக்கிறாங்களா இல்லையா என்ன நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அவர் அப்படி இருக்கிறாரு அவர் அப்படி இருக்கிறாரு இவர் இப்படி இருக்கிறாரு இல்ல நான் இப்படி இருக்கிறதா நியாயம் என்ன காரணம் எனக்கு தெரியாது எப்படி பையனுக்கு தெரியாது அவர் ரசம் சாப்பிட்டவன் பிரியாணி கேட்கிறான் இவனுக்கு ரசஞ்சோர் கொடுக்கிறதா நியாயம் பையனுக்கு தெரியாது ஏன் நியாயம் என்பது பையனுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பையனுடைய அம்மாவுக்கு தெரியும் இல்லையா அதே போல அடியானுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாவுக்கு தெரியும் சார் அதனால திருப்தி ஒரு பிச்சைக்காரனை கூட பிச்சைக்காரனை கூட ராஜாதிராஜனாக ஆக்கி விடுகிறது திருப்தி பெற்றுக்கிட்டா பிச்சைக்காரன் கூட ராஜாதிராஜன் தான் அதிருப்தி பட்டா ராஜாதிராஜன் கூட பிச்சைக்காரன் தான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதுக்கு தான் கடைசியா நம்ம ஊர்ல என்ன பண்றது அவை கூட நேத்த முந்தா நாள் கூட சொன்ன கடைசியா கபர்ல வச்சு ஒரு இப்படி மண் அள்ளி அள்ளி வாயில போடுறது போ இதாவது முடியட்டும் சாப்பிட்டு கேட்ட இல்ல லம் இது நான் சொல்லல ஹதீஸ்ல வருது இது ஹதீஸ்ல வருது லம் லம் லம் யம்லவு ஃபாஹு இல்ல துராம் அவனுடைய வாயை வயிற்றை நிரப்பாது மண்ணே தவிர மண்ணு தான் போடணும் வேற ஒண்ணு போட வழி இல்லை அதனால ஆசை கூடாது ஆசையை அடக்கிக் கொண்டு அல்லாஹு தாலா என்ன வச்சிருக்கிறான் அது மீது திருப்திப்பட்டுக் கொண்டு இன்னல்லாஹ் மாசாபிரின் மட்டுமல்ல குரான் அல்லாஹு தாலா சொல்லும்போது வஸ்தாயினோ பிஸ்ஸபரி வஸ்ஸலா நீங்கள் அல்லாஹ் இடத்திலே உதவி தேடுங்கள் தொழுகை கொண்டு சொல்றதை விட முதல்ல சபரை கொண்டு சொன்ன முதல்ல சபர் வேணும் நண்பர்களே கொஞ்சம் கவனமா கேளுங்க சபர் வேணும் என்ன எல்லாம் வச்சிருக்கிறான் அப்படியே பொருந்தி கொள்ளணும் பொறுமையா இருக்கணும் புரிந்து கொள்ளணும் எவ்வளவு காலத்துக்கு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தானே எப்ப வரைக்கும் இருப்போமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க எப்ப வரைக்கும் இருக்க போறீங்க முன்னூத்தி அறுபது வயசு இறக்கி போறீங்களா சும்மா சொல்லுங்க தம்பி எவ்வளவு வரைக்கும் இருக்கிறோம் ஒரு ஆசை உங்களுக்கு இல்ல ஒரு அளவு சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு நிதானம் கேட் அல்லாட்டு துவா செய்வோம் அவ்வளவுக்கு நூத்தி இருபது எண்பத்தஞ்சுங்களா அறுபத்தி மூணையே பெருசுங்கிறான் பஸ்ல பெருசு முன்னால போங்கிறான் நான் பார்த்தேன் ஏதோ எரும எரும நிக்கிறான் பார்த்தா மனுஷன் நிக்கிறான் அவ்வளவுதான் இருக்கு வயசு அறுபது அறுபத்தி ரெண்டு தான் இருக்கும் பெருசுங்கிறான் அவனுக்கு மனுஷனா கண்ணுக்கு தெரியல அந்த வருஷம் நம்ம நிர்வகிக்க வேண்டாங்க அது ஏற்கனவே எழுதியிருக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் இதான் முடிவு பண்ணிக்கிறேன் என்ன மனசுல இருந்தாலும் அதை அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படி போலாமா அங்க போலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாம் என்ன செய்யணும் என்ன நடக்கும்ங்கிறது ஏற்கனவே எழுதி இருக்கு அதுதான் நடக்கும் சும்மா எதுக்கு வள வளர்ந்து தபால் என்ன எழுதியிருக்குமோ என்ன எழுதியிருக்குமோ போஸ்ட் வரப்போகுது தபால் வரப்போகுது தபால் வரப்போகுது அல்ல மணி ஆர்டர் வரப்போகுது மதுரை சாலை காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மணி ஆர்டர் இருக்குல்ல மணியார் வர போகும்போது இவனுக்கு இன்னைக்கு எவ்வளவு வருமா மணியார் நூறு வருமா இருநூறு வருமா ஐநூறு வருமா முன்னூறு வருமா எழுநூறு என்ன அனுப்புனாங்களோ அதுதான் வரும் பேசாம உட்கார அனுப்புனது வரும் அனுப்புறதுக்கு முதல்ல ஏதாவது முடிஞ்சுமா செஞ்சிருக்கணும் அனுப்பியாச்சு இல்ல அனுப்பியாச்சு இல்ல அதான் வரும் இப்ப முன்னூறா இருநூறா ஐநூறா முன்னூறா நானூறா நானூறா நீ புலம்புறதுனால என்ன ஆக போகுது புலம்பாம சும்மா இரு அதே போல மனிதர்களே புலம்பாம சும்மா உட்காருங்க அல்ல எழுதியிருக்கிறதா நடக்கும் மேல எழுதியிருக்கிறதா கீழே நடக்கும் இங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க போறது இல்ல ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கு அதான் நடக்கும் மவுத்து தேதி ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கு மவுத்து தேதி கிழமை நேரம் இடம் முறை கூட யாரு இருப்பாங்க நம்ம மவுத்துன உடனே என்ன செஞ்சவங்க எங்கேயா திண்டுக்கலுக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் நேசம் வச்சா உடனே சீக்கிரமா இடைக்கோட்டை பஸ் பாருங்க எத்தனை நம்பர் பஸ் இடைக்கோட்டைக்கு டவுன் பஸ் இருக்கா அஞ்சு அஞ்சு இருக்கு பார்த்தேன் போகும்போது அஞ்சு சீக்கிரமா ஏன் எடைக்கோட்டையில வந்து மௌத்தானா நேரம் சுருக்குமோ இல்ல பொருள் எல்லாம் கூட இருந்தா கொஞ்சம் நிறுத்திவாங்களா சும்மாங்க நம்ம அங்கலாய்ப்பு எங்க மௌத்தானாலும் ஒண்ணுதான் அதே போல மௌத்தானா உடனே அடக்கணும் ரூஹும் உடலும் பிரிஞ்சு இருக்கக்கூடாது கூடாது பிரிஞ்சு இருந்தா ரூஹுக்கும் கஷ்டம் உடலுக்கும் கஷ்டம் அதான் ரூஹ் போச்சோ இல்லையோ நம்ம ஊர்ல சில ஊர்ல சொல்லுவாங்க அடிக்கழுவுன்னு சொல்லுவாங்க சில ஊர்ல கசப்பு மாத்துறதுன்னு சொல்லுவாங்க என்னென்னவோ சொல்றாங்கல்ல கொஞ்சம் நெஜி கழுவாங்க அதோடவே குளிப்பாட்டிட வேண்டியதான் குளிப்பாட்டி கொண்டு அடக்கீடு தகவல் கொடுத்தா போதும் என்னங்க பிடிங்கிறீங்களா இதெல்லாம் ஆகிற வேலையாங்கிறீங்களா அப்படிதான் செய்யணும் ஏன் அப்படி செய்யணும் கேக்குறீங்களா வந்து பார்த்தவங்க தான் மௌத்தா போயிருக்கிறாங்களே தவிர வந்து பார்த்தவங்க யாரும் இந்த மூத்தானால ஹயாத்தாக்கலை வந்து பார்த்தவங்க எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க இந்த மௌத்தான ஆள மௌத்தான ஆள் தான் வந்தாங்க பார்த்தாங்க தீதார் பாக்குறாங்கல்ல அது பேர் தீதார் தீதார் என்னங்க அர்த்தம் தீதார் பார்க்க தீதார் பார்க்க சொல்றாங்களே தீதார் என்னங்க அர்த்தம் அதெல்லாம் தெரியாம ரகசியமா அந்த காலத்துல என்ன சொல்லி வச்சிருக்காங்க சொல்லுங்களேன் பாக்கல தீதார் என்ன அர்த்தம் என்னங்க இந்த ஊர்ல எல்லாமே ரொம்ப பெரிய விவேகமானவங்க ஜலால் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நானும் சரின்றதுதான் வந்தேன் எங்க ஊரை வந்து பாருங்க அவர் சொல்லுவாரு நான் அப்படியே அசந்து போய் தான் வந்தேன் சொல்லுங்க தம்பி தீதார் பாக்குறதுன்னா என்ன பின்ன உயிரா இருக்கிறவங்களை தீதார் பார்க்க இறந்து போனவங்களை பாக்குறதா இறந்து போனவங்களை தாங்க உயிரா இருக்கிறத பார்த்து நான் தீதார் பாக்குறேன் அடி கொன்றுவான் நீங்க சொல்லுங்க கடைசியா பாக்குறது தீதார்னா கடைசின்னு இருக்கும் பார்சி வார்த்தைங்க பார்சியில ஹாசில் மஸ்தர்னு சொல்றது அதாவது ஒரு செயல் குறிக்கக்கூடிய கல்வி அறிவு அடிக்குதல் சாப்பிடுதல் அது மாதிரி தீதார் பார்க்குதல் அப்படின்னு அர்த்தம் தீதாருக்கு என்ன அர்த்தம் பார்க்குதல் தீதார் பார்க்குதல் ரெண்டு அர்த்தம் இப்ப சேர்த்து அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல இதுல நீ யார வேண்டாலும் கேளுங்க இதுக்கு மாத்தமா யாராவது அர்த்தம் சொன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க ஆனா அதுக்கு ஒரு பேர் வேற வச்சா தானே பாக்குறதுக்கு போறேன்னு சொன்னா நல்லா இல்ல அதனால அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கலாமேன்னு சொல்லி தீதார் பாக்குறதுன்னு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் பாக்குறது அவ்வளவுதான் சரி வந்தாரு பார்த்தாரு நானே மௌத்தா இருக்கிறேன்னு வச்சுங்க நீங்க எல்லாம் இருங்க நாளை கேள்விப்பட்டீங்க அஜயத்து ஊருக்கு போனாரு மௌத்தா போயிட்டாரு வருவீங்க சில பேர் வந்தே முன்னால் நிப்பீங்க நான் கண்ண மூடி படுத்திருப்பேன் நீங்க என்ன செய்வீங்க என்னை பார்த்துட்டு என்ன செய்வீங்க சலாம் சொல்லுவீங்க பழைய பழையில இருக்கும்போதேவா அது கபருக்கு கபரிஸ்தானுக்கு தாங்க சலான் சொல்றது மையத்தை பார்த்தா என்ன சொல்லுவீங்க அதுல சொல்லணும் அது சொல்லி இருந்தா தான் அதுக்கு சொர்க்கம் நீங்க சொல்லி என்ன பிரயோஜனம் களிமா சாத சொல்லணும் அப்படி இருக்கா கிதாப்ல எழுதியிருக்கா அஜர் சொன்னாங்களா அப்படி ஒண்ணு இல்லை ஏன்னா பார்க்கணுங்கிறது ஒண்ணு சரியத்துல இல்லை அவரை போய் என்ன போய் பாக்குறது அவர் தான் போயிட்டாரு அவருக்காக வருத்தப்படலாம் வீட்டாருக்கு ஆறுதல் சொல்லலாம் சபர் செய்யுங்கன்னு சொல்லலாம் அவரை போய் பார்க்கணுங்கிற ஒண்ணு அவசியம் இல்லை பார்த்ததுனால அவருக்கு ஒன்னும் ஆக போறது இல்லை பார்த்ததுனால நமக்கு ஒண்ணு ஆக போறது இல்லை அதனால பார்க்கணுங்கிறது இல்ல ரூஹு போனா உடனே கழுவி குளிப்பாட்டி கொண்டே அடக்கிட வேண்டியது அடக்கிட்டு அப்புறம் தகவல் கொடுத்தா போதும் இன்னார் மௌத்தாரு நாங்க அடக்கிட்டோம் துவா செய்யுங்க மகபீரத்துக்கு துவா செய்யுங்க ரொம்ப சொந்தக்காரரா இருந்தார் வரலாம் மூணு நாள் வரைக்கும் அதுக்கு மேல அனுமதி இல்லை மனைவியை தவிர மற்றவர்களுக்கு மூணு நாளுக்கு மேல் துக்கம் கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை மூணு நாள் வரைக்கும் வேணா கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம் பாக்கி மூணு நாளைக்கு பிறகு அல்ல அப்படித்தான் நாடி இருக்கிறான் போகணும் இருக்கிறான் போயிட்டாரு இது போய் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் முடிச்சிடணும் வருத்தத்தை அதுதான் அல்லாவுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொண்டதாக அர்த்தம் அதனால மூணு நாளோட முடிச்சிடணும் கழிவு குளிப்பாட்டிட்டோம் ஆனா இப்ப நம்ம ஊர்ல என்ன பழக்கம் வச்சிருக்கிறோம் மௌத்தான வீட்டுல இப்ப அடக்கலாம் அவர் மகன் வெளியூர்ல இருக்கிற வருத்தம் அப்புறம் முடிவு பண்ணலாம் அதனால மைக்கில் சொல்லும் போது கலீல் அகமது மவுத்து அடக்கம் பின்னர் அறிவிக்கப்படும் எங்க ஊர்ல அப்படி சொல்றாங்க மைக் ஆன் பண்ணாலே ஒரு இலை விழுந்துச்சு அர்த்தம் வாங்க இல்லாத நேரத்தில் மைக் ஆன் பண்ணா சத்தம் கேட்டா ஆன் பண்ற சத்தம் கேட்டாலே என்ன அர்த்தம் வராத்துல விழுந்த இலைய சொல்ல போறாரு அடக்கம் பின்னர் அறிவிக்கப்படும் ஏங்க பின்னர் அவர் வெளியூர்ல இருக்கிறாரா மக மக வந்து முடிவு பண்ணணுமா இல்லை சோதரர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்ல எவ்வளவு வச்சாலும் அவ்வளவு என்னுடைய வயசு எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகம் எல்லாம் சேர்ந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கூட என்ன மௌத்தாக்க முடியாது இந்த உலகம் எல்லாம் சேர்ந்தாலும் என்னுடைய மௌத்த நேரம் வந்த பிறகு ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் வச்சிருக்க முடியாது அது இந்தியாவுடைய பெரிய பெரிய மருத்துவர்களாக இருந்தாலும் சரி பூரா உலகத்தில் இருக்கிற மருத்துவ விஞ்ஞானிகள் வந்தாலும் சரி ஒரு நிமிஷம் கூட என்னுடைய உயிரை இந்த உலகத்தில் பிந்தி வைக்க முடியாது ஆகினால் மௌத்த பார்த்து பயப்படுற உண்மையின் இல்லை அதுக்காக மௌத்த நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை வந்தா சந்தோஷம் வர்ற நேரத்தில் சந்தோஷமா ஏத்துக்கணும் அவ்வளவுதான் மூமியினுடைய அடையாளம் இது சொர்க்கத்துடைய சுகம் பாருங்க மவுத்துல கூட சொர்க்கத்துடைய சுகம் என்ன தெரியுங்களா அல்ல முடிவு பண்ண நேரத்தில் மௌத்து வருது அது வந்துதான் தீரும் மாற்ற முடியாது நான் மவுத்தான பிறகு இதோ இந்த கபிரிஸ்தானுக்கு போகணும் கபிரிஸ்தான் பாக்குறதுக்கு தான் இருட்டா இருக்கு சில பேருடைய கபர் உள்ளே சூரியனுடைய பிரகாசத்தை விட பெரிய பிரகாசமா இருக்கு சகோதரர்களே சில பேருடைய கபர் சூரியனுடைய பிரகாசத்தோட பிரகாசமா இருக்கு சில இடத்துல பார்க் உண்டு பண்ணி வச்சிருக்காங்க பூங்கா உண்டு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா சில பேருடைய கபர் இந்த பூங்காவை போல நூறாயிரம் கோடி மடங்கு பிரகாசமான பூங்காவாக இருக்கிறது ரவத்தும் ஜினான் சொர்க்கத்துடைய பூங்காக்கள் ஒரு பூங்காவா இருக்கு வெளியே பார்த்தா வெறும் கபர் ஆனா உள்ள சொர்க்கத்துடைய பூங்கா சகோதரர்களே அது மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் ஆக்கிட்டு போறோம்னு சொன்னா இங்கேயே சொர்க்கத்துடைய சுகம் கிடைக்கும் இல்ல இங்கேயே நரகத்துடைய அதாபம் ஆரம்பமாயிரும் எப்ப கேளுங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க நல்லா இருக்கிறார் நல்லா தான் இருக்கிறாரு அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் ஆறு வருஷம் ஆச்சு டாக்டர் பார்த்து ஆறு ஆறு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு வியாதி வரல ஆனா இப்ப கேளுங்க எப்படி இருக்கிறீங்கன்னு என்னமோ இருக்கிற என்ன இருக்கிற எப்படி பிசினஸ் எல்லாம் ஒரு மாதிரியா போகுது இப்படிதான் சொல்ல போற மூத்தாறு வரைக்கும் சோதரிகளே என்ன நிலை அல்ல வச்சிருக்கிறானோ அதை புரிந்து கொள்ளணும் தாய்மார்களே அப்படி இருந்தா இந்த உலகத்தில் சொர்க்கத்துடைய சுகம் ஆகினால சுகத்தை புரிஞ்சுக்கணும் முதல்ல அல்லாஹு தாலா எதை சொன்னானோ அதுபடி செய்து கொண்டே வந்தால் மனதுக்கு ராகத்திருக்கும் அதிலே பின்விளைவு நல்லதாக இருக்கும் பின்னால ஏற்படக்கூடிய நிலைகள் நல்லதாக இருக்கும் பிறகு கபர் சொர்க்கத்துடைய பூங்காவாகும் மசனுடைய மைதானத்தில் அரிசுடைய நிழல் கிடைக்கும் மஷர் மைதானத்தில் சூரியன் பக்கத்தில் இருக்கான வெளிச்சம் இருக்காது இருட்டாதான் இருக்கும் அவருடைய அமல்களுடைய நூறு தான் இருக்கும் அமல்களுடைய பிரகாசம் தான் இருக்கும் வேற ஒன்று அங்க இருக்காது சொர்க்க அரிசுடைய நிலை அல்லாஹுடைய அரிசு இருக்க அரிசுடைய நிலையில் இருப்பார் அல்லாஹு தாரா கூப்பிடுவோம் அம்தாது யோம் முஜிரிமோன் பாவம் செய்தவர்கள் தனியா இருங்க நல்லா சொல்லுவான் பாவம் பாவம் செய்தவங்க எல்லாம் தனியா போயிருவாங்க நன்மை செய்தவர்கள் அல்லாவை நம்பியவர்கள் ஐந்து நேரம் தொழுதவர்கள் நேர்மையாக நடந்தவர்கள் நீதியாக இருந்தவர்கள் தனியாக நிற்பாங்க அல்லாஹு தாலா கூப்பிட்டு சொல்லுவான் சலாமின் ஆமினின் இதோ சொர்க்கம் இருக்கிறது இந்த சொர்க்கத்துக்கு சலாமத்தாக போங்கன்னு சொல்லுவோம் பாம்மாமன் ஊத்திய கிதாபு ஹூபி மீனி பெயக்கூலு ஹா கிதாபியா யாருடைய வலது கையில் ஆமால் நாம கொடுக்கப்பட்டதோ அவர்கள் சொல்லுவார்கள் ஹாவு கிதாபியா வந்து என்னுடைய கிதாப் படிச்சு பாருங்க என்னுடைய எப்படி பாஸ் ஆனவங்க கொண்டு வந்து எல்லாத்திலும் காட்டுறான் பாருங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணவன் என்ன செய்வான் எல்லாத்திலும் வந்து நான் மார்க் பாருங்க மார்க் பாருங்க மார்க் பாருங்க அதே போல கியாமத்துல சொல்லுவான் ஃபக்ரவு கிதாபியா என்னுடைய கிதாப் படிச்சு பாருங்க அதே நேரத்தில் யாருடைய பம்மாமன் ஊத்திய கிதாபோஹி ஷிமாலிஹி யாருடைய ஆமால் நாம இடது கையில் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான் யாலை யாலை யாலை காணத்தில் காதியா என்னுடைய கேள்வி எனக்கே நடக்காமல் இப்படியே விட்டிருந்தா நல்லா இருக்குமே என்னுடைய கேள்வி எனக்கு கேட்கப்பட்டதுனால் என்னுடைய இடது கையில் கிதாபு கொடுக்கப்பட்டு ஹலக அன்னி சுல்தானியா மானா அன்னி மாலியா என்னுடைய அதிகாரம் எனக்கு எந்த பிரயோஜனப்படல என்னுடைய பொருள் எனக்கு எந்த பிரயோஜனப்படல நான் நரகத்துக்கு போறேனே என்று அவனை கவலைப்படுவான் அல்ல அதனால் சகோதரர்கள் சொர்க்கத்துடைய சுகமுள்ள வாழ்க்கை வாழ அல்லாஹு தௌபி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டியுள்ள முறையை நாம் முயற்சி செய்து எடுக்கணும் சும்மா வராது அல்லாஹ் மண் மண் அராதல் ஆகரத்தவ சாயா யார் ஆகரத்தை நாடினார்களோ அதற்காக பெருமுயற்சி செய்தார்களோ சாலா சாயஹாவுக்கு அர்த்தம் அதற்காக பெருமுயற்சி செய்தார்களோ முயற்சி செய்யணும் எப்பவும் பெரிய தெரிந்தவர்களிடத்துல அறிந்தவர்களிடத்துல விளங்கினவங்க இடத்துல போய் உட்காரணும் நல்ல விஷயங்களை பேசணும் இன்னைக்கு நல்ல விஷயம் பேசணுமானா பள்ளிவாசலுக்கு வந்து மைக் வச்சா தான் பேசுவோம் இல்லாட்டா நல்ல விஷயம் பேச மாட்டோம் துனியாவுடைய விஷயங்கள் தான் பேசிட்டு இருப்போம் எங்க உட்கார்ந்தாலும் நல்ல விஷயங்கள் பேசணும் வசாலஹா சாயஹா அதற்காக ஒரு பெருமுயற்சி எடுத்துக் கொள்ளணும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட முயற்சி எடுத்து இந்த உலகத்திலேயே சொர்க்கத்துடைய சுகம் பெறக்கூடியவர்களாகவும் மௌத்துக்கு பிறகு உண்மையான சொர்க்கத்திலே நிரந்தரமாக அல்லாஹுடைய பொருத்தத்தில் பொருத்தத்துடன் வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தாலா நம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக வாகுருதாவான